அம்பரை மாவட்டத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு பெரும் வாய்ப்பாக கருதப்படுவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட திறந்த பல்கலைக்கழகமாகும் இது ஆரம்பிக்கப்பட்டு சுமார் நான்கு வருடங்கள் பூர்த்தியாகின்றது ஆனால் இதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட பயன் ஏமாற்றம் தரும் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிங்கள மொழியில் தயாரிக்கப்பட்ட பெட்டகத்தினை தமிழில் தொகுத்து தருகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் நவுஸ்னா கட்டிடங்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் இப்பல்கலைக்கழகம் உண்மையில் ஏன் செயற்படவில்லை பாடநெறிகளை ஆரம்பிக்கவும் இதனை செயற்படுத்தவும் உள்ள தங்கு தடைகள் என்ன என நாம் ஆராய்ந்தோம் திறந்த பல்கலைக்கழக மாணவனான சந்தனவிடம் கேட்டபோது அம்பாறை போன்ற இடங்களுக்கு விரிவுரையாளர்களை நியமிப்பதும் மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்ல அப்பிரதேசங்களிலிருந்து விரிவுரையாளர்களை பெற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாகவே உள்ளது அம்பாறை திறந்த பல்கலைக்கழகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் இல்லை இதனால் ஹாடி உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் பணிப்பாளரான திரு நவரத்ன அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றி வருகின்றார் இவர் கூறும் கருத்து என்னவென்றால் பாடநெறிகளை ஆரம்பிக்க மாணவர்களின் பற்றாக்குறையே මම හිතන ගොඩක් ශිෂ්‍ය විශ්වාස කරනවා நான் நினைக்கின்றேன் அநேகமான மாணவ மாணவிகள் பொல்கொல்ல கொழும்பு போன்ற இடங்களுக்கு சென்றால் பெரிய வசதிகள் கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல இங்கு கல்வி கற்க வருவதானால் வெளியிடங்களில் இருந்து கூட விரிவுரையாளர்களை எடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் மேலும் விவரங்களை அறிய கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரான சிமந்தி விக்ரமசிங்க அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இவர் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பாடநர்களை ஆரம்பிக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார் அம்பாறை பல்கலைக்கழகத்தில் பாடநெறிகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவசியமாக உள்ளது அது மாத்திரமல்ல அண்மையில் உள்ள பல்கலைக்கழகங்களை சேர்த்து அங்குள்ள விரிவுரர்களை வழங்கலாம் அம்பாறை திறந்த பல்கலைக்கழகத்துக்கு நாம் சென்றபோது கவரக்கூடிய கட்டிடங்களும் மற்றும் பெருமதி வாய்ந்த வளங்களும் காணப்படுகின்றன அது மாத்திரமல்லாமல் செய்மதியினூடாக கல்வி கற்றல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பினையும் ஏற்படுத்தியுள்ளார்கள் அம்பாறை திறந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ள குறைபாடுகளுக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்